ஓம் வைராகிய தீபம் தவத்திரு சாந்தலிங்க சுவாமிகள் அருளி செய்த வைராகிய தீபம் பாயிரம் பிள்ளையார் வணக்கம் ஆரணமுகம் புகழ் வாரணம் ஸ்துதி செய்ய காரண சுக பரிபூரணம் வருமே முருகன் வணக்கம் போரூர் இறைவன் சீரூர்த்தாளை ஏரூர்த்தரனினை நேரூர் நெஞ்ச நூலாசிரியர் வணக்கம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாத்தையன் பதம் யாம் தொழுவோமே குரு வணக்கம் தாயினும் இறங்கி எந்தனை வந்து ஆண்டருள் தூயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்ஸ்துதி ஜெய கர மலர்க தூய் தோழ நேயமோடு அனுதீனம் நினைக நெஞ்சமே கடவுள் வணக்கம் திருவள்ளர் கமலத்து ஐயன் செய்ய பூவி முன் திகழ் தரும் உலகு ஏலாம் தன்பால் மறுபு சீர்சக்தி ஏனும் கிரணத்தால் வந்து எழு காணல் நீராக இருமயமதிமாய் தரிங்கரம் காந்தத்து இடையருள் சூடரும் மேண்டில்லங்கும் ஒரு சிவாதி தந்தனை நமது இருள் போய் ஒழிய நாள் தோறும் இறைஞ்சிடுவாய் தொன்னிய ஆணவ பாம்பே மதறிவேனும் ஓர் சுடற்கெழு பூரணமதியை முன்னமே தீண்டிற்று ஒளி வெளிப்படலால் மோஷன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் பூவி முடிவு என் தருநூறையாதி வந்தொடுங்க பின்னைய பிணையாம் திரைகள் வீசிடும் ஓர் பிரம்ம வேலையில் இனி படிவாம் அருளிரை வணக்கம் எப்பொருள்களுமாய் ஒப்புயர்வின்றி இருந்ததன் உருகிரை குறையாது அப்படியிருக்க ஆலியா நீரின் அருளிரையாயமக்கேம வைப்பன அன்னையன பிதாயன கண்மணி என எனத்தவப்பயன் என உள் செப்புயேர் என வந்து ஆண்ட காலத்தி தேசிகன் திருவடி பணிவா அருந்திய காலத்து அத்து அற்பமாப்பிற்பேர் ஔஷதம் உடலி நின்று உடலை வருந்தல் செய்பிணியெல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சில் மாற்றறிதாய் இருந்த எப்பற்றும் பிற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணித்தல் புரிந்தனம் குறவனருள் இருந்தமை எப்பொழுதும் உள் நினைத்து வாழ்த்திடுவாம் வேதாகமச் சிறப்பு அறையன்பாய் உரைகள் வரை அறையன்பாய் உரைகள் வரை தருமூடங்கள் அதுபர காணின்மற்ற அவனால் தரையில் வாழ்பவருள் நடுங்கே ஓர்ந்ததன் வாய் சாற்றிய மூரை செய்வார் என்றால் கரையில் பேரின்பம் தர யமகீரை சொல் கட்டுரை என்னின் வேறு என்னை உறைவுள வேதாகமோ அவனென கண்டு உரைத்தவா புரிகுவதல் முதல் நூல் கற்பழம்மக புரிதலில் பேரிது என் கருத்தினை தீரத்தி வந்தாண்ட சிற்பரனருளால் சொற்பொருளறியான் தேனு வேதாகம வழியீண்டு உற்பபம்மாதி துயரை முந்தவத்தால் உணர்ந்தவர் தூரவு எனும் வாழால் இற்பொருந்தலை முதலவாறு தோர் இன்ப வீடு ஊரல் சொலர்க்கு அவை அடக்கம் துணையில் பேராசை கடல்லுளோர் கரையாம் துறவத் துறவு வந்தற்கு போர் புனகன பெரியோர் வகுத்த நூல்களின் முன் போதம் இலேனும் கீதுரைத்தல் உள்நையமை வருந்த அயன் நெடுமாலன்று உயர்ந்து தாழ்ந்தோடியும் காணாம் இணகிலி நடித்தல் ஜெயமருங்கலகை இனம் அசைத்திடுதலின் அன்றே கயல் விழி மனை வீமனை முதலியவாம் கட்டது தனை எனதெனவும் இயல்பதாம் அசுத்தமாதியாருடற்கட்டு இதனையான் எனவும் வைத்தினம் ஓர் மயலதாம் இருளை துறவெனும் ஒளியால் மாற்றி நெஞ்சகத்தினை விளக்கம் செயலின் இன்னூர்க்கு பெயர் வைராகிய தீபமென்றுரைத்திடல் படுமால் நூலாசிரியர் பெயர் உருள் கரங்கு ஊசல் மனம் ஒடுங்கிடையன் உணர்வு நேத்திரக்கியான் எனத இருள் கெடுத்தெலாமாம் பொருள் திகழ்த்திடம் ஓரெழில் வைராக்கிய தீபத்தை மருள் கொடும் குழி கண்யாம் வீழாம் வகையருளினன் மறைமுடிவின் தெருட்கமை சைவனிம் சாந்தலிங்க தேசிகன் தெருள் சுடரே பாயிரம் முற்றிற்று தோன்றி நின்றழியப்படும் கொடும் பிறப்பில் துன்பமே அன்றி எள் துணையோ ஊன்றி நெஞ்சகத்து ஓர்ந்திடில் பிரிதிலையால் உண்டு போல் தீரித்து உயிர்க்கு எல்லாம் தான் திகழ்ந்திடும் ஓர் அகற்று ஈருளும் தவித மாற்றதும் உள்ளபடியே ஆற்றவீடூரமூர்பவம் தவம் பூரேந்தோர் அகத்தினுள் தேரி தரும் மந்த உடலிதே உற்பவத்தோர் ஐபெரோ தூயர் மாய்ந்து ஒரு கண தூயரின் என் மடங்கால் இடைவுள தீதி கண் துயரமோ பறிவோங்கு இளமையில் பீணி ஊராயிடத்தும் விடலரும் பசி நோய் காம நோய் தணிப மிக பொருள் தேடுதல் துயரீண்டு அடகினோம் மதனை காக்குதல் தூயர் வேந்து ஆயினும் மிகு நரல் துயரே இளமையில் பிணியற்று ஒரு குடை நீழற்கீழ் இரு நிலம் முழுவதும் புறக்கும் வளமை பெற்றுடைய மகர்க்கும் எப்பொழுது வருங்கொல் கூற்றேனோ பயத்தானும் உளமிக பறை நின்று அறையுமேல் பூவி மீது உரையரோமற்றையர் இன்பம் களிமிகிழ் தீருப்பர் தெளிவிலாமையின் மேல் காரியம் கருதூர நரரே பிறப்பிறப்புடையராய் இடையினும் பல் பிணிபயம் இல் காமாதி உறப்படுதலின் வானவர்க்கு மற்றென்னை உளசுகம் தேவின் மகனிடத்தில் சிறப்பிவை என்றால் குறுக்கு யோனிகளின் தீபயம் கோடிய வீழ்நிறையத்து அறப்பெரும் தூயரும் உரைப்பதன் பிறப்பூடு ஆதலால் தீது அலாதிலையே அரிது பெற்றிடினோற்றதின் வீருப்பம் அறப்பெறாத விரும்பபோயீர்கள் தெரிய கீர்க்கில மீது எனை முனம்மடையான் செல்வமாய் சொல் பவித்ரமாய் உரிய சேத் சுகமாய் நித்தமாயோரு வீடு உளதன கேட்டும் மாற்றதனில் பிரியமற்றினமோ முனமுறும் புல்ல பிறவியே பேர விரும்புதலே தொன்பவம் பிறப்பின் இழிவையும் மழிய சுகபர வீட்ட உயர்வினையோ பின்பவை தொலைத்து எய்த அருங்கருவியதாம் பெற்ற இப்பிறப்பையும் இதனின் மின்புரை நிலையாமையையும் ஓர்தனோர் விவேகியும் ஏ நேர்பேனம் விஷயத்து அன்புரா வீடு புகமிக வீரையாது கணம் தரை கண் ஊற்றிடுமே வினை பிறப்போருவன் துயரமென்றுணரின் விஷயபோகங்கள் நான் சுதலும் தனக்குடல்ல நீயோ உணர்தரின் மரணோ சார்குறி கூளம் நடுங்குதலும் நினைத்திடென்கீதன் பேற்றருமை மாதவங்கள் நீங்கினாள் கழித்தல்லம் துணிவில் அனித்தம் ஓர் தீட்டல் ஓர் ஓர்கணமெதிர்காலத்து அவதி கூறிடுதலோ இலையே கரும ஒன்றியற்ற பிறர் கையில் கருவி கவர்ந்துளோன் பீனம் அவர் கொழு முன் விரைவின் எண்ணிய செய்யாது மற்றதையே மிகச் சிறப்பீத்து நோக்குதல் போல் புறையில் வீட்டின்பம் அடைகுவானதற்கு பொருந்தியரந்தவம் பொறியாது ஒரு கணமேனோ நிலையில் இவ்வூடல் வைத்து ஒப்பனை செய்து நோக்குதலே பவத்தனி பறவை குறவையை தான படுவையை கோட கடப்பரிதால் உவப்பொடுத்தவ பாதையில் இவர்ந்தன்றே உண்மையைத்ததவு இகந்து உலகோர் அவப்பொழுதகல இருப்பதன் வீறு போ அகன்றவர் கருத்தல் ஆதிகளால் தவத்தினை மறந்தார் கொல்லெனும் சொல்லை தமதுளத்து உணர்கலார் போலும் ஈதலே அறமோ அனித்த அனித்தமாமனைத்தும் இகழ்ந்து கைவிடதலே விகிடும் ஆதலால் தனக்கு உரிய வாழ்க்கை அதனையே அறமென கூறி கோதிலா வீட்டின் இலக்கணம் ஈருத்தல் குறித்துமை உணர்வையும் துறவூடு ஓதினார் வேதோ தனை தமிழ் ஊரோவத்து ஒளித்த மக்களித்த வள்ளுவரே நிறத்தரும் தெய்வம் புலமை வள்ளுவனார் நீத்தவர் பேரோமை நூல் முகப்பால் சிறந்திட அமை தாங்கு அது கொடுகில் வாழ்க்கை சிறுமை தூற்றினர் அது தெரியார்க்கு அறந்தபாதியற்றின் அவனினும் கோடி அதிகமாமேன மனம் மறாது துறந்துளோனையும் பட்டணத்தே மதடிகள் தொகுத்த கட்டூரை திகழ்ந்திடுமே பட்டணத்து அடிகள் பாடல் அறந்தா நீயற்றும் அவனினும் கோடி அதிகம் இல்லம் துறந்தானவனே சதகோடி உள்ள துறவுடையோன் மறந்தானரக்கற்று அறிவோடிருந்து இருபாசனையற்று இறந்தான் பெருமையை என் சொல்லோவேன் கச்சியே கம்பனே பிறப்பினம் ஊவர்ச்சி சுழியதாம் ஏழிலார் பெண்டேராதிய உயிர் சார்பும் சிறப்புரு பூவே ஆகிய பொருட்சார்வோ தீரணி கூதல் துறவற்றோடு உறப்படும் ஏவை நீ பினம் அறிவுடையோர் ஒரு தமதனை பீதாவினையோ துறப்பரேல் தூரப்போர்க்கு அருநரகு என நீ சொற்ற சொல் சத்தியம் நாம இடையது ஊரீரையே தாதை மற்றவன் பால் மினமது அன்னை அன்னவரை கடையரே மறந்து துறந்து தானன்றோ கடும்பவையிடும்பை உற்றனம் ஏ அடைபுணர்ந்தீலை போன்றுடல் ஈதற்கேது வாயவர்த்தாய் பீதா என நெஞ்சு உடைவுரா நின்றாய் பவம் தோறும் ஈவணமுற்று உளவுயிர் களவு யாதுரையே தனதகத்தகலது இருந்து பேரின்பம் தருதலால் மனைவியம் தன்பால் இனி துதி தோறு தன் வினையொழித்த செய்யாது இருத்தி வீட்டமோது அறுத்துதலால் உடலருஷுதனோ ஒருபனுக்கவனுடு உதயமாயெழுந்த மெய்யுணர்வே பிணையகுதன்றி மனை சுதரேனயம் பேணி நாட்கழிப்பதோ பிழையே வேண்டினொண்டாக துறக்க என்றமையால் விருத்தனாய் கருத்து அழிந்துருபம் காண்டல் செய்வீழே பஞ்சடைந்தூடல் நடக்கும் காலம் வந்தடைவதன் முன்ன மாண்ட கற்பதனால் சாலியை போலும் மனைவியாகிய சமாதியே நோற்று ஈண்டும் ஆனந்தம் பல அடைந்திடுதற்கு எண்ணினி தீடுவர் பொன்னியரே இளமையின் மனையை துரத்தல் தீதேனில் தான் இரத்தலில் தூரத்தல் ஈடலவால் அளவின் தீதகு தாங்கு உயிர் செயலன்றேல் ஆபத் சந்யாசோ தீஹி ததுமே விளைதலால் பழுதின்றேல் பினும் இருப்பார் விடுதல் தீத அடும்பிணி கூறித்தேல் உளையும் நோயில்லரும் இறப்பதன் பீர போர்ந்து ஒழித்திடில் பழி தீடாதுலகே இக்கணத்திருந்தது இனி வரோங்கணத்தூடு இருக்குமோ மறிக்குமோ உடலென்று அக்கணம்மனையாதீகட்கரன் துணையாம் அன்றனையேணி தூர வரம் சார் கவன்னாபன்யாசியும் குரம் சேர்த்தி விட்டவனும் துக்கமே துக்கமேவலேர் பின்பு அவரிவன் போலோ துறவரன்று என்பதும் துணிவே பிறந்த அப்பொழுதே இனியொரு தலையாய் பிறப்பருத்திடவம் என்று எண்ணியே உரைதனை வயிற்றில் பிணையது உர்பவத்தூடு ஒரு பெரும் தூயறினால் உயிர்கள் மறந்துரோ முறையோ சுகரகன்றமையோ மதித்து நெஞ்சழிவில் நம் அறைதிடோமல்லது அரைதிடோமல்லது பிறப்புணர்ந்தகல்வார்க்கு அவதியோ மறையுமோ மறையே கருப்பமாறு ஏ அத்துயிர் பெயர்த்திடுதல் காரண பூரண ஞானம் விருப்பமாயடைய கடவமென்றிருக்கும் வியாசர் செய்யடைந்ததோ அதுவே திரும்பியின்றதனை துறவின் மீதேற்றி செப்பலன்னே துறவினை வீட்டு இருப்பதோர் ஞான எவன் கொல் நீத்தவர் என்று இசைப்பது என் பெயர் மெய்ஞானிகே ஞானி அஜானம் கெடுத்தலால் தூரவோன் எனப்படும் நவீற்றின் அஜானம் தானுடலினை நான் எனுமகையீருள் என்றனை ஏகுது யமக்கும் ஒத்ததுவால் ஓனமில் மறை தேர்ந்தொரு சிவம் நான் என்று உளத்துள் நீச்சயித்த அக்கணமே யானல் தவிர்ந்தோ என்று இசைத்தனை இது பழுதன்றே திரிவித உலகத்து அரிதொரு ஞானி தேர்விடத்தென்றும் ஓரொன்றை உரை செய்யில் பிரம்ம வித்தையொத்தரிதோ என்றும் இவ்வுலகு அரி சொல் கீதையிலோ பிரம்மசாதகரின் ஆர்குளவருத்தம் என்பதனால் பெரியதோர் வருத்தம் என்னை மறை தூணிந்து பிரம்மம் நான் என இருத்தலினே வருத்தமொன்றின்றி சாரலாம் பிரம்மம் என்ற என்பகுத்த கீதையின் நூடு உரைத்ததென்றினு காய் எனில் பரஞான உணர்பவர் குன்னோதல் உரைத்தல் நிறைத்திட தொழில்கள் ஒன்றும் வேண்டாது நீ துவாழா இருத்தலினால் அறுத்தமற்றதனுக்கு ஓர்ந்து நூல் தெளிதல் ஆக நீ தூணிந்தனை போலும் சிறியவர் மணர்ச்சோறு உண்டு தேக்கீடல் போல் தேர்ந்து நூல் தேழிந்த மாத்திரத்தின் அரிதரில் சிவமோ விஷயமாமே நீத்து அகத்திருள்ளராது வைகித்து அந்தோ ஒரு அகம் பிரம்மம் என உரை தீருமாந்து உரைதலோ ஞானம் அஜானம் துறவினை பூராது மாயுமேவாயால் நில்லீருள் துமிந்திடுமே ஞானியே எவரோ வணங்குதற்கூறியோன் நவிலுமாச்சோ சம்யில் பெரியோன் மாநில தவன்தான் உடல் வீடில் கூகை பால் வைக்க என் புரிதல் தானும் வேதாந்த பொருள் துணிந்திடினோ சாற்றினில் வாழும் அந்தணர்கின்று ஆனதால் துறவு பெற்ற நல் தவறே அமல வீடு அடையும் ஞானிகளே தேர்திடின் அபரம் பரமென இரண்டாய் திகழ்தரு ஞானம் ஆங்கவற்றூடே ஓந்திடம் மறையாதிய கலைய பரோ உயிர் பரனோடு விரவு ஐக்கியம் கோர்துணர் உணர்வேன் பரமதை தெளிய கூறல் மாத்தேரம் கலைஞானோ சார்ந்துணர்வரிது தன்றி சாற்றின்ன ஐக்கியமாந்தலமே அடுத்த ஜீவன் தன்மையோர் தன்றே பரனை அஞ்ஞானம் கெடுத்தலால் ஜீவன் தனையும் போர்ந்தோருவர் கிட்டுணானவில் சுஷோப்தி உடைத்து மற்றவனுக்கு அவனௌஞானம் உடைக்க உட்கரண வாசனைகள் துடைத்திடின் எனப்படு நனவில் சுழுப்தியும் ஏழி வந்து தோன்று யோக சாதனையால் வாதனை கரணக்கு ஒழியமோ யோகமோ இரோமைத்து ஆகுமே கிரியை ஞானமென்பேதத்து ஆதனாதிய தொழில் யோகம் ஏகமாம் போருள் தேர்ந்தது ஏது ஏனோ சுட்டிரத்தல் மற்றைய இரு வகைக்கும் போக வேண்டிடோ ஐம்புலன்களுமே புலனவா புலனவாழித்தலால் போகோமே ஐம்புலன்னடல் வேண்டோ விடல் வேண்டோ ஒருங்க வேண்டிய அனைத்தையும் என்று உம்பரும் பரவும் ஒரு தமிழ் வேதம் உரைத்தலாலோரீரு வகையாம் நம்புறச்சார்மையே வெறுத்த பாரத்து புலனொழி தோழுங்கின் நாட அரும செம்பொருள் காண்பது அறிவறியாமை சிதைத்தல் வீடன திகழ் தருமல் அரம்பை உள்ளூரு தண்டு எடுத்தலின் ஓருவன் அனுபவமாம் சிவன் உணர்தல் நிரம்புமை உணர்வு அத்தண்டின் மீது ஒற்றி நின்ற தூ நீ குதல் போகோல் விரும்பிருவகை பற்றையும் துறந்தேரோளை வீட்டல் வீடு இவற்றையே அன்றி வரும் பரவுரனும் வீடும் வேறறிய வார்த்தை மாத்திர தூயம் பெறவே இருவகை சார்பம் ஒரு புறப்பற்றும் இடையதாம் கடை உடல் பற்றும் பிரிகரணங்கள் ஆகும் என திரிவிதோ விளங்கிடோயே திருவிதத்தினையோ காத்திரம் கரணோ சேர்த்தி ஒன்றா கோடு உட்பற்றும் வருபுறப்பற்றும் என இரண்டாக மதிப்பவரவணோ துறவையுமே இருவகை பற்றில் ஒருவனே ஞானி எனப்படில் பூரப்பற்ற தேனும் உருவுதல் இலரோ எவனம பெயர்க்கு உரியர் வேறொன்று இல் கொடியும் தருமில்லை மல்லர்காய் எனிலக பற்றில் தவற்புற பற்றையும் தணவார் மறுவினோ மகுதோர் ஒருவர் வேறன்றீர் மலர்கொடி வாடுரா வகையே வேற கோடி வாடுதலின் நுட்பற்றை விடுக்கின் மற்றையன் பற்று நேரே சோறுதல் இயல்பாம் அதனையே முன்னர் தொலைக்க வேண்டுவது எனில் கடுமுள் சாரும் ஓர் கொடியின் கிளையனை தயம் முன் தரித்தொழித்தலது அதன்கிடையார் ஓர்த்தனி வேர்கொள் அரிதரிதாக பற்று ஒழித்தலும் பூரப்பற்றது உறவே முள்ளில் சில் கோடி வேர் கௌலின் முஞ்சனகன் முதலவோரோவர் மற்றொருதம் உளமாக அணுக இயல்பினாலாக பற்று ஒழிப்பின மோனமேனை உரழோ கள்ள நெஞ்சினர் பற்பலரும் வீடடையோ கதிய தன்மையில் துறவளந்த தெள்ளியோர் பூரப்பற்று ஒழித்தலே மூதற்கண் செப்பினரேவர்க்கும் ஒப்புறவே விடத்தகும் மகப்பற்றினை முனபுறப்பற்று ஒழிப்பது ஏற்றினுக்கு என விளம்பல் படிற்றொழுக்கினர் சம்மதமோவானவரும் பயிலில் வாழ்க்கையோ விடுக்குதல் என்று எடுத்துமை கறிவு ஆச்சாரம் போதிய சொற்கு இழுக்குமாகூதலின் மாசியல்ப துடைத்த சிந்தையர்க்கு நிந்தையில் ஒழுக்கம் சொல்வர் முன்பு ஊரல் புறத்துறவே ஒன்றிய பாச இருள் துறந்திடதற்கு உபாயமை போலன் ஒடுக்கிடுதல் ஒன்றலதிலை என்று அது செய்வோனவை வேண்டு அனைத்தோமோன் வீடாது வகைத்துருதல் என்றும் எவ்விடத்தோ எனை முதல்லூயர்கள் எவற்றையும் கோலை செய்யேன் வெரோட்டேன் என்று சொல்வீரத்தீ ஒருவன் நாள் தோறும் கை இடையின் போர்படை கொள்ளோ இயல்பே சாதகதசை கண் விஷயமே தடைய சாத்தியமான பின் பூஜித்தற்கு ஆதல் வைத்திடின்ன பிரம்மவானந்தத்து அதிகமோ விஷய ஆனந்தம் கோதில் வீட்டின்பம் பெருகலாவிடேனோ கூடுதற்கேனில் கரி பிழைக்கில் தீதிலோர் சிங்கம் அதனையே அன்றே கேடுமோ தேரை ஊந்தினவே படையெடுத்தமர் கண் சாருபோர் வீரன் பகைங்கரை ஜெயம் கொளாவிடினும் விடையன போருதாங்கு இரத்தலே அன்றி வெந்திட அது போல் கடையன விஷயோ இகழ்ந்த பேரின்பம் கருதினோன் பேரு கல்ல விடினும் இடையராததை நாடுவதலால் மறந்தும் எண்ணுமோ மண்ணின் வாழ்க்கையே இந்திரஜாலத்து ஒரு நகர் காண்போர் என தனுமோதல் பிரபஞ்சம் நந்தினோ கேடினோ பூரியாவாட நன்மன ஜனகன் ஆதியரும் மந்திரி முதலோர் மீதுபூபாரம் வகித்தோரே காந்த தொழ்வதியா தந்தொழில்லோருக்கீ சமாதி ஊற்றன்றோ தவிர்ந்தனர் கரண வாசனையே சுற்றிடின்மயக்க மாற்றுதி தோழ சுகர் ஒன் தாதையை துறவாம் உற்றிரும் சமாதி உற்றகப்பற்றும் ஒரு விபீடடைந்தனர் ஜனகர் முற்றபமுன்னிபர் நால்வரும் ஓரோ நாள் முகப்பிதாபிடத்தவன் வளர்த்து ஓர் பற்றுமற்றக பற்றையோ உயர் சமாதி பணியொழி தேணிய வீடடைந்தார் தத்துவம் உணர வேண்டினோன் மனை மோதல் சகலமோ வீடத்தமே ஞான முத்திரை தீகழ சமாதி ஊற்றல்லால் முடியுமோ ஏன உமை முதல வைத்த தன் குழாத்தை ஒரு வினீழ் கல்லால் மரத்தின் நீழலில் சமாதியை போற்ற அத்தனை உணர்த்தினான் எனில் பினோ வேறு அரைதல்லம்மி கோமடன் அன்றே எடுத்துள்ள குடும்ப சுமையோடு ஈண்டோருவன் எங்கனம் ஞான ஆசானை அடுத்தவன் ஏவல் தொடுத்தருள் சூரக்கோ அளவு நின்றோளோ மகிழ்ந்து அன்னோர் கொடுத்த நாள் வாங்கியே கொழும் பரமார்த்தம் கூடினும் காலம் ஆதிகளால் தடுத்துரை தோழிலை விடுத்தலால் சமாதி சார்ந்தகது உணரவும் படுமே தனித்திருந்தோரு தம் மனத்தையை போரி வாய்த்து அடுத்தகப்படுத்தே இகது நினைத்திழா நின்றது என்று நோக்குனரே நீ குவர்வா கொடு தொழிலை பிணை தடையம் போக்குவரில் வாழ்க்கையையும் பேச்சை நாள்தோறும் பழகுனரீது அனைத்தின் ஒன்றேனோ விடார் பிறர் காண்பன் தன்மையால் அகப்பற்றி வீடுப்பார் தந்தை தாய் முதலாம் பந்தம் நீங்கிலர்கள் தாம்புயும் நேரியது இன்றெனும் சம் பந்தனாரூரையோ வேண்டியது எய்து படாது சோற்றமோ விடாவிடின் உரையமாதிய வாக்கு இயம் பிரமாணமாம் என கொள் புத்தியார் பூரப்பற்று உரகப்பற்றை போக்கவாய் போதல் இலரே விடுக்குனர் பூரப்பற்று அதில் உயிர் சார்பை விடத்த மற்றைய பொருட்சார்பை பிடிக்குதல் ஒழுங்கன்று இனி நுரையிடமோ பேணுராதோழித்தல் தீதனவே படிக்கண்ணி ஊரைக்க கேட்டனம்போனை போல் பற்றி நோக்காமையின் அன்றோ இடுக்கணென்றனைத்தோ விடுத்தனருலகம் ಎತ್ತುಬತಿರಿಗಿರಿ முதலோ துறந்தபன் பொருள் சார்பு உற அறிவு கேலர்க்கு தூய ஞானாதி சாஸ்திரங்கள் அரைந்திதம் பேசி பொருள் கவர்ந்ததனால் அச்சமுமேச்சை ஆதிகளும் செறிந்துர அகத்து உண்டேனிய ஊனேரக்கும் செய்தியால் சோரி தழல் போல் இறந்திடாமனவாசனை பிணைத்தனது ஓர் எண்ணத்தை எவ்வளத்தினால் முடிப்பான் பொருளர தூரந்து பழிக்கமேற்றந்தே பொருந்தினம் போரிடம் பிடித்து உள் வெருளர ஆதியே நூடற்பழக வேண்டுமென்றாகுதல் தானோ இருளர தீபம் ஏற்ற முன் தோழல்கள் என்றும் வேண்டிடிதலால் இடரும் அருளர சீதலை முதல் உயிர் கூறு கண் ஆற்றலும் அதன் பொருட்டமால் பிரிது நோய் தன்னோய் போன்று போற்றானேல் பெரித நூலரியதின் நூலறியதின் ஓர்ந்துணர்ந்த அறிவினாலுண்டோம் ஆவது என்றமையால் அரை தரு சராஜரோ எவைக்கோ போர் துயரோ மறவி போற்றேனம் செய்மேமையுணர்வு அடைவான் மறு அறு துறவை பொன்செய்வாணிகர் போல் வருந்தினாள் தோறும் வளர்ப்பவனே தனக்கினியவனா வகை சராச்சரங்கள் நினைக மைக்கு உரைத்ததுவும் வினை கடல் கடந்த பரதர் முன் சீவிகை சுமந்து சென்றதுவோர் மேலோர் பிணை கொல் பாம்பு ஆதி உருதலம் சேலோங்கால் பேணலின் தமை நடந்திடம் போது இனக்கரையான் ஆதிய மரியாதங்கு உரமுறியாது இயங்கிடுப தம்மிடத்தேனும் தமக்கினியவர்பால் ஏனுவோரிடர் வந்து சாரின் அம்மவுள் முறை என்று அறிந்திட் அம்மவுள் மூரை என்று அறிந்தோம் கீழ்கடல்லோர் அணுவென என் போல்வார் இம்முறை தூயர் வேறு உயிருரின் நீரகம் இன்றியது அன்றியும் தம்மால் வெம்மைய கோலையொன்று அடகினோமதன்னூள் என்பது மிக முகம் மலர்ந்தே இம்மையே நிகழ்ச்சி மறுமையில் சேரோமை எய்தோமென்று ஏற்கோலை புரியா செம்மை பை பைங்கனகோ ஆதிகை பற்ற துறவினை சேல அடைந்திடினோ தம்மையொத்துயிர்கள் அனைத்தையும் காணோ தயபுயர்த்த பணியம் முதல மும்மையோ ஓட்டில் காட்டிலன்னையில் காண் துறவுரு போர்த்தவர்க்கு அலால் முடிய அரைதலின் கொல்லானலத்து நோன்மை என அருள் துறவு சாரகத்து மூட உருமகுது உறவே சினமழுக்காறு அங்கு உராமையால் கொடுஞ்சொல் கூறாமை புறபுறையாமை மறுவிய இரண்டால் பொருவின்மை உறுதி போர்ந்துரைத்தல் நிறை பெறும் தவத்தோர் வாக்கினின் நான்கு நிகழும் என்றியம்புவர் நெடியோர் கான்ற சோரதனில் கண்டு பொய்போகம் அனைத்தையும் கைவிடுத்திடினோ தோன்றுலகினை மெய்யன கொடுமை கூற்று உறவிருப்படையின் அத்துறவோன் சான்றதாய் உளம் இலை எனவும் தற்பரானந்தம் போன்றிரு விழிமேல் செருகி ஈண்டுரைக்கும் பொய்ய விதத்தினால் போக்கும் இத்திரன் அருள் கை பிடித்தெலாம் விடத்தோன் ஏவலன் ஒருவனோடுரினோ சித்த சஞ்சலமுண்டவன்னோரோர் காலை செய்யும் செயல் பிழைக்கின்னுழ்ச்சீற்றம் வைத்திடப்படுதலால் தனதுடற்பால் வந்தொரு பிணிபுரில் துணிவோடு அத்தனே உளனென்றிருத்தலின் நிறுத்தல் அரிதனோன் தனை உரின் அதனால் யாது யாதொருவன் நீங்கியான் நோதல் அதனினால் அதனினாலிலன் என்று ஓதலால் அனைத்தோ துயர் தரும் என நீத்து உயர்பரம் பொருளினை காட்டும் தீதியில்லோர் குறவனெங்குளன் எனவே தேடுமாலலை கடல் சூழும் பூத்தலம் மிசைவோர் துறவினோன் துறவு புலிமலர் தேடோ வண்டினை போல் சமரம் உற்றிடாது புறம் திரி ஒருவன் தனதெதிரடை தரு படைக்கை குமரரை நோக்கி மிகு பராக்கிரமம் கூறினும் தேரலரது போல் அமர்தரத்துறவு சமாதி ஓதிடினும் அவற்றின கயல் நடையினரேல் தமரென துணிவுற்றவருடு பழகார் தத்துவ நிலை தலைப்படுவார் நீரிடத்தன்றியந்தரத்திடையே நிகழும் ஓர் மறை கொள விரும்பார் பாரிடத்தே வரும் வினோதிகள் ஜாலம் பண்ணலென்றெண்ணி மற்றது போல் சீருடை துறவு சமாதி பெற்றுலகில் திகழினும் உயிர்க்கெலாம் தயவும் சாரருள் குரு பக் பக்தியும் இலார்த்தமையும் தமரன பழகவு தகுமே இது நெறி என ஓரூர்க்கு மற்றொருவன் ஏகினும் மாத்தன் வாய்க்குறிகள் அது தனில் காணாயிடத்துலகரும் போர் அடிபெயர்த்திடு கலரது போல் எதிரரு சமாதியாதி பெற்றுடையோர் என்னினம் முன்னவன் உரைத்த சதுர்மறையாக மாந்த நிந்த கரேல் தமர நல்லவரையும் தகுமே இங்கரை முறையில் தேர்ந்து பாரிதன் மீது எங்கனும் தேடியோரிடத்தின் உங்களுள் முதல் நான்கு ஓர் வடிவாய் உளதென மறையினீற்று உரைகள் தாங்கு நாவொடும் செங்குவளை மார்பொடும் பொன் சரணொடும் சரணனடைந்தோர் தீங்கொழித்தருள்வான் திகழுவோர் குறவர் கண்டுளம் குளிர்ந்த நன் தெளிஞன் காரியம் ஆகலால் ஜகம் படைக்கும் காரணன் குலாலனில் புலன் என்று ஓரியல்பனையேழ் கடலும் ஒன்றாக்கி ஒப்பிடும் கருணையனேனோ பேரியை பிறப்பு தனை அடைந்தவர்க்கு பிணைபுறா வகை கெட பார்க்கும் கூறிய விழியோனாதலின் அறவும் கொடிகனும் ஆகும் மக்குரிசில் செப்பிரும் கைலை குருமுறைமையில் தன் சிரமிசை சரணம் வைத்துளவோர் மெய்ப்பரன்னருளை நினை துரும் புளம் தீ மெழுகு கல் என உருகிடினோ மைப்பபம் துடை தன்பினர்க்வே வீடழிக்கும் வல்லபம் உடைய மற்றொரு மற்றொருதான் ஒப்புமிக்கிலியாகலின் இறை பக்தி உளனுமன்றாகும் அவ்வும்பன் கருடனை நினைவோர் பார்வையால் பிறர்பால் கடுபொழித்தலில் தனை நினைவோர் ஒருவரை நோக்கின் அவர் கணம் பாசம் ஒழித்தல் செய்துறபொடு ஏந்துரினும் அருள்மகள் புணர்ந்து ஞான சந்ததி பெற்று அவரோடு மகிழ்ந்திருத்தலின்ன குரு பரன் தன்னை பின்னை நேரில்லாம் குடோம்பி என்றுரைக்கவும் படுமால் குலவு செங்கதிரோ நிருளினை உணராம் கொள்கை போல் தான் ஒரு காலும் சொலுமறியாமை அறிகிலாஞான தோன்றலே எனினும் அத்தூயோன் இலகுமானந்த உருவினை அணுக்கட்கு ஈந்ததற்கிணை ஒரு துணையின் மலவுடல்லவர் பால் கவர்தலின் இகுதுவோர் மடைமை பேற்றுடையனும் ஆமால் வதுவை நாள் மறையோர் வழங்கி யாத்திரையின் மற்றருந்ததியை நோக்குதலின் இதுவொன்றெனத் தம்புடல் பொருளாவே ஈயுயம் போலிகள் தமக்கும் குதிரை கொண்டிட அன்றடைந்துடல்லாதீ கொடுத்தவன் போல் கொடுப்பவர்க்கும் பொதுமை உற்றி வண்ணோர் மாடுடன் தானாய் திகழும் அப்பூரண புராணன் பாரின் நஷ்டாங்காதிகளோடு அக்குறவர் பலதரம் வலம் வந்து பணிந்து சீரிய துதி செய்து அனுதினம் அவற்றால் திருவுளத்தடைக்கவும் பட்டு தூரமோடு அரகிரை கருணை சுரக்கு நாளளவு நின்றேவல் ஆரிவன் தனக்கொப்பென செய்து ஒன்றரன் பெற்றறிய வேண்டுபமுழுது அறிந்தான் சத்குரு அருளாலையமும் திரிவும் தானரமறை முடிவு உணர்த்த பின் குரு பரன் தாழ்முன் சரண் புகுந்த பெரியவர் இனமறியிறந்து ஒன் சொற்களின் அரிய பொருள்கள் தேர்ந்து அவனம் தொலைத்து ஒரு சிறிது நாள் பின்னர் கற்குதல்லாதி அனைத்தும் நீ தென்று ஞான ஜாதகத்தின் நாள் கழிப்பான் பழி அன்று யார்க்கும் அறிவறிந்தாள் வினையின்மை பெரும்பழி ஒருவன் வீட்டின்ப பெறாமை கொடுகிகள் கலர் பெரியோர் விரும்பத்தடையும் வகையருட்குருவால் விளங்கியும் உள்ளங்கையில் கனி போல் வரும்படி நாளும் முயன்றுராயன் போல் மதியிலார்த்தமை கழ்வதலால் பகர்த்தரு தொழில்கள் அனைத்தும் ஓர் சிறிது பண்ண வேண்டுப பணி விடுத்து புகழுரையடக்கி தனியிடத்திருந்து போற்றி செய்தருட்தரபதம் பின் மிக முயன்று இதய வருத்தமைதாமல் மெலிந்து கைவிடுதல் செய்யாமல் அகமுகம் மாக்கி மனத்தை நாள்தொறும் ஓர் ஐம்புலன் ஒழித்து அசைவு அறுப்பார் போதில் மீதரும் பசிக்கு ஊர்வலமாயிலம் தோறும் பிச்சை கையிடையில் காடி கூழேனோ பெற்றது பற்றி உள்வெற போடு இச்சையற்றருந்தி பொருந்த காந்தத்து இடகினும் தாகம் வந்தடகின் நச்சி நீரூரில் புகுந்துராது ஏறி ஆதியில் அருந்துதல் நன்றே ஞான சாதகன் மற்றுதயமாதியில் ஊன் நயக்கொணாமயக்கம் மாதலினும் ஈனமார்விந்து மிகும் என அகன்றோர் இகழ்ந்து கைவிடத்தவாதலினோ தானிறந்தொரு போழ்தறிந்திடும் உணவும் சமமலால் தாழினும் மிகினும் ஊனதாருடற் கண்ணோயுறும் அற்றைக்கு உறக்கமும் மிகுந்திடம் அன்று மிகத்திடம் முனம் இல் படுதழல்லவிப்பான் விடபவன் கலங்கள் நீர் தெளி நீர் பகுத்திடானது போல் காடி சோரேனோ பசித்தவன் புசித்திடல் தகுமாள் நகத்தவர் மனை தோறும் புழன்றெனக்கடிசில் நல்கிறு என்றொருவன் வேட்டு உணலால் அகத்துரு பசியும் போக்கி மற்றது கொடு அதிகம் என் பயன் அடைவானோம் எரிந்தெழு பசி நோய் தணிக்க போர் மருந்தென்று ஏற்றுபுணாதொருவன் நாச்சுவை வேட்டு அருந்திடம் அளவும் வருந்திய பிண்டம் அளித்தவர் தம்மை நோபது என் இருந்துள்ள கிரக வாழ்க்கையும் பிணை வந்து எய்திய துறவும் அல்லது வீழ் திரிந்துடல் தனை விடுத்த தெய்வத்தை நோவது மறந்து எய்தவன் உரமற்று நோவது என உலகுரைத்தலின் ஒரு தான் செய்துள வினைக்கு தக்க பேரு இறைவன் சேர்க்குதல் தனை மறந்து என்னோ ஒய்தவம் மரியா கைத்தவரையம் உதவிடார்த்தமை உதவினரை வைதல் வாழ்த்திடுதல் செய்து மற்று ஒரு ஜான் வயிறு நாள் தோறு வளர்ப்பதுவே தன்னருகு உரு சேஷிரத்தோரங்குலியால் தான் புடைத்தொருவன் மீது ஒருவன் சொன்ன மாத்திரத்தின் அவனையச்சேயோ துணிவு கொடெழுந்தரை குதல் போல் முன்னவன் விளையாட்டாய ஐந்தொழிற்கு முன்னிலையாய ஜீவரை பார்த்து இன்னல் செய்சாபமிட்டு மாதவரு என் கொலோ தவம் இழப்பதுவே பெண்ணை விட்டகலா ஒருவிடன் தன்னை பிறர் வழக்கினில் கொடுபோக கண்ணை விட்டகலாதவள் வரல் போலோ கண்டு கொண்டேகியாங்கது யோ வண்ணமாயினும் சீக்கிரத்தினில் முடித்தோ வனிதை பால் மறிதரல் மான பண்ணிய சமாதி விடுத்து அறிஞரும் தம் பசி தனித்ததை ஒரும் பரிசே நடந்துரங்குருவன் தனை மலரமளி நண்ணுமாபுரியின் மற்றவனும் கிடந்துறங்குவதை குறித்து முன்னுறக்கம் விழித்தவா கிழக்குதல் போலும் தொடர்ந்து ஒரு கணமும் இடைவிடா ஞான நிஷ்டரை தூயதம் சமாதி அடைந்தனர் விடுத்தாரென்பார் ஏகாந்தம் அவர்க்கனுகூலம் ஆதலினே நித்திரை தடை மீறீடில் கை கால் போர்த்து நிஷிகிடை பூவணை தோயில்வார் ஒத்துராகிடையில் கிடையும் அப்பயிக்க ஊனம் எங்கனமிதோ என்னில் இத்தரையோர் நித்திரை மிகில் பாயோ எரி கொடும் பசிமேகில் கரியும் சித்தமே வேண்டா என்ற சொல்லன்றோ தெரியுமோ அவர்க்கு அவை மிகலான் தென்பறவையின்னுள் கழிவட பறவை சேர்நுக சேர்நுகத்தூளையினில் செலல் போல் ஒன்பதிற்றொன்பதோடு மூயிலக்கம் உளையோ நீயோ பிழைத்து ஏறி பின் பிறப்பிது பெற்ற தனினோம் பாதே பிறபுறா நாளது ஆக்குனரில் நபிக்கு உறங்கலர் பிறவிக்கு அறவெறியே அறவெறியுள்ளோ துளங்கிடுவோர் அறமும் நீத்திரையே துறந்திடேனோடற்கண் அடைதரும் பிணிகள் மாற்றதனால் குறைதலும் மீகலும் இன்றியோர் சமமா கொண்டு கண் தூயின்று பின்விழிக்கில் உருசுகாசனத்தில் எழுது சித்திரமோத்து சித்திரமுத்து தலை கழுத்து ஊன் செறிவுடல் வாங்காது ஓங்க நேரவர் பால் சேருமோ காமனோய் சிறிதோ உறக்கமோ பசியோ மிகுந்திடில் காமம் உற்றிடாதற்ற பொழுது உள்ளம் இறக்க ஒன் சமாதி அடைதலின் நடையான் இடையிலும் மாடுபவர் துயரை மறக்கலாமையினால் அச்சமோ வீட்டை மதித்தலாலீச்சையும் உடலை வெறுக்குனி கிரகத்தால் கழிப்பரலோ மேவலால் மேவிடாது அதுவே எங்குள பூனல் மற்று இது கழிகிடதற்கு என்று காலிடைப்படம் அகத்தக்கு அங்குடல் கூலையோ ஒரு மகன் மலம்புக்கு ஆடவும் நாடுமே அது போல் பொங்கு புன்மலவோன் பொதியிது ஒன்றொழிப்பல் என அறுபருத்து உடல் பொறுக்கும் துங்கமாதவர்க்கு எங்கென மடவார் தோயவோ நேயோ தோன்றோ அருந்தவம் புரிவோர் எதிரூருவசேதான் ஆகிய மாதர் வந்து உள்ளம் வருந்தி நின்று யாது புரியினோ நோக்கார் மற்றிவனூற்ற மாதரையோ பொருந்தும் ஓர்வேளின் மீது ஏற வீட்டுளனாய் பொல்நனி நோக்கும் என் போல்வார் இருந்துள இடத்தாங்கு அவர்வரின் வீழியோடு என் படுமா பதை திதையோ பெற்ற தாய் முதலோர் புரைய மாதரை எண் பெருந்துறவடைந்தோளோன் தவழோ சிற்றொரு மீனைத்தான் மனையன வினோத திறத்துறை பேனோ முனம் கிரகத்து உற்ற நாள் தன்னது மகள் தனையவனோ உரைத்திடாம ஏற்பழுது என்றால் பொற்றொடியவர் தோள் தழுவவோ வீழைதல் புரியனென்னாம் கொல் ஔவரமே சிறந்த கற்புடைய மாதரும் பரத்தை யருமலா தேரிவையர் மேல் பிறந்த நாள் பிறந்தான் போலும் நெஞ்சகத்தை பிரிநடை பூரிய நாம் ஒருவன் இறந்த தன் இச்சை எவ்வண்ணம் மௌவண்ணம் இகத்திலும் செய்யப்படாதுடலை துறந்த காலையிலோ நரகில் வீழ்த்தியம தூதுவர் வருத்தலின் அன்றே மைப்பட விழியார் இன்பமோர் முள்ளே மலரின் வாய்த்தேனை ஒப்பென கண்டு ஒப்புயில் பேரின்போ வேண்டி நோன் வேண்டி உலகர் வேறேவை கொடுத்திடி நோவோ துய்ப்பமற்றுடுப்ப இரண்டுமே அன்றே தொடுபனோ பீரிது இவற்றினுக்கு ஓர் குப்பை சாரிடம் போக்கு இடுதலின்னவற்றை குறித்து போரோரிடம் போகாமையினே தனை நனி வருந்தி மற்றோருவன் சந்தனமாதிய பூசி இனமலர் மாலை புனையினோ முனியாம் இழுத்து வைதடித்து உதை துடலில் பிணை மலம்மாதி பூஷினும் மன்னோன் பிரியம பிரியம் ஒன்றின்றே வினை வழி முனைவன் ஐந்தொழில் பூரியோ விதத்தையே நோக்கி உள்மகிழோ தந்தை தாய்பலோ ஆகிய கொடு தேடவோ தக்கை புண்செவியேனக்கு இடவும் மைந்தவாயனோ குதித்தெழுந்தோடி வருதல் போகுதல் செய்யும் மகவின் ஐந்தொழில் புரியும் எந்தை ஊழ்வழியேந்த அருள் சுகம் மாதிய வரோங்கால் சிந்தையுள் வீழைந்து முற்செலாரழிந்து பிற்செலார் மாசு அறத்திழிந்தோகோர் இத்தரை இடைப்பாள் ஆய ஆலயம் மற்ற இருள் மோட கராதிகளில் சுத்தமை தவர் எப்பொழுதடைந்துரினோ தோன்றுராது அச்சம் அங்கவர் பகால் அத்தனி உடலை புறக்கு ஞான்றழிப்பார் இளையவனே பேனோ அழிக்கின் வைத்திவன் புறப்பார் இலையினோ துணிவு மனத்தினுள்ளீருத்தலின் அன்றே ஊனையோம்பூதல் கை விடுத்துணை ஓவபார் உணர்வரென்றாளோடை நம்பி தானுரைத்தமையான் உடல் விழிந்தீடின தத்துவ நிலையோ கைத்தவரியே ஈனமாற்பிறப்பு உற்றிடுவண்ணை தோழிற்கோ இறையதிகாரி என்று எண்ணா ஞானமொன்றனையே தொடருவோர் பூருஷன் நண்ணுவன் பரகதி திண்டம் உள்ளது உண்டாம் மற்றில்லது என்று எனவெண் காடர் போதிடுதலின் உறும் ஊழ் தள்ளவோணாமையின் எவ்விதத்தினும் நுழைந்து தவம் புரி காலை ஓஹோனுயிரை விள்ளல் செய்திடினோ ஞான சாதகனுள் மேவமௌவாசனை உடம் போய் தெள்ளிய போகோ உண்டு மீண்டடைவன் சிவமது பூர்பவம் அது ஒன்றிரண்டில் அருந்தபவிலக்கிவ் உடல் பறிப்பது தான் அச்சமாதிகள் தரும் மூலர் திருந்து நம் சிந்தை சிவன் கணேயாவர் வரினும் என்றமையில் பேதி பகன் பொருந்தினோவானோர் எதிர்முதிர் கோலைவம் பூதமாதீய வளைந்திடேனும் இருந்த தம் சமாதி நிலை குலையாதோர் எண்ணிய எண்ணியாங்கு அடைவ தேவர் மாமுனிவர் அசுரர் வாழறக்க சித்தர் வித்யாதரர் முதலோர் யாவரும் விரும்பி சித்தி புத்திகளோ என் துணையோ ஆதிய மேவுராத கற்றி தவம் புரிந்தடைதான் மேலதாம் மூல பண்டாரம் ஓவர அவையே குடிக்குள் என் போல் நெஞ்சு உடையராலடையவும் படுமே கீரோளற்று உரிய சித்ஸ்வரூபம் உள்ளவா விளங்கின் அன்றரும் ஏ பருவராலூருவ பற்றுமற்றது நேர் படுமளையீரை பூரி தருமை கர்மம் எவ்விடத்தோ கண்டு தற்செயலை கைவிடுத்தச்சம் ஆதிய உள் மறுபுறாதகற்றி தவம் செயல் வழக்கால் வாழியம் கூறவன் ஈடூழி கற்றி தவம் செய்யல் வழக்கால் வாழியும் கூறவன் நீடூழி வைராகிய தீபம் முற்றிற்று ஓம்